பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோரி நூறாயிரம் பல்லாண்டு கொண்டாள் மணிவண்ணா ஒன்றாபடி செவ்விதிரை காப்பே ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நிர்மலமான் விளைவாள் எண்ணமங்கையும் பல்லாண்டு வடிவாள் தோது வளத்துறையும் திருளாழியும் பல்லாண்டு வளைவார் பக்கமிழங்கும் அப்பாண்டு நிலையம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலாயிரம் பல்லாண்டு என்றாள் மணிவண்ணா உன் தேவைய விதைக்காயும் பல்லாண்டு வடிவாய் நிர்மலமான் விளைவாள் எண்ணமங்கையும் பல்லாண்டு வடிவார் போரி வளத்துறையும் சுடராழியும் வல்லான் வடைவார் புக்கமழங்காப்பாங்கியும் இலங்கை பழைவதானுக்கு பல்லாடும் வந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பலை வந்தொல்லை கூடுமையாராயணே பாடமனமுடை பத்தருளே வந்து பல்லாடு நாமம் பண்டை குலத்தை பல்லாண்டு தொடங்கி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோலம் மனுரிவாய ரத்தியாய பல்லாண்டு கொடுத்தொழாய் மலர்தோடி கணைந்தன சுடுமே தொண்டை பள்ளி கொண்டாடுக்கு உன்னை பல்லாண்டு அபிமானியங்கள் செல்வனை போல பெருமாளே நான் உனக்கு பலவழியால் நமோ நாராயணாவின் நாமம் பலவரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனான் வைத்திரனை பரமேற்றியை தன்னை வில்லிவத்தோர் விட்டு சித்தன் விரும்பியதான் நமோ நாராயணாயவனே பல்லாண்டும் பரமாத்மனை பரமேத்தியை தன்னை விட்டு தன் விரும்பியதாண்டும் பரமாத்மனை மதனம் தர்வாத்து அங்கே ണാമ്യം നമാമ്യം ദ്രാവിഡവയതാരം ദ്രവിഡിനാരണ്യം ായാലും എല്ലാവരും

எழுந்தருளா தேவி மாதாவா திருமலை பூமி ஏவனத்தவராட்சியார் மேலும் மேலே உலகம் போன்றவையாட்சி வேண்டு வேண்டு வந்து நிறுவாயே கமல கண்ணதோர் பவனவாய் மணியே ஆதியே அமுதே அலைகளை வளைந்த அப்பனே காரணமாருடா என்னென்னே விளங்கி கண்ணடீர் விளமர இணையேன் பெருமாள் எல்லாம் பேணி இன்பையே விளக்குமார் விளக்கொண்டாருடாய் காவுத்தாகனா தொண்டனே கற்பக கழியே பேருவார் அமுதே பெரியதன் குழல் சோழ் பெரிய நமடத்த பேரா அனுபவ பந்தன் இன்னுயர் திருவனே அதோதை கிடைத்த பேரின்ப குளவள கிளீரே அடியேன் பெரியவம்மானே கையகிறான் உமர்ந்து வந்து செய்ய அறிவங்கள் தங்கி பண்புடைய முழுத படைத்துடன் துண்டுமைந்தடைந்த பெரியனே பெரியனே படைத்து அங்கிருந்து வரைந்தடைந்துரைத்த அங்கத்தை கருமம் நீய அங்கியவருவான் நிகழ்பவனி என்னையானார் சிறந்தரந்தம் அறுபது அண்ணு அணிவண்ணன் சங்கீப்பன் கடலில் அமுதமே அமுதை உடல் முழுத வல்வினையேற ஏறியண்ணா உடங்களுடைய ஆசிரியர் பள்ளியாய் பார்க்கடல் വാണിയിരുന്നേകിലൻ ിറപ്പത്തന്ത പേരുവൈക്കൈ മാറ തോൽകളായ തൊഴിലെ എന്നിവരെ അറിവിലെ ശിവനൻ തോഴിലായിരത്തായി മുടികളായിരത്തായി தொழுமலர்கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமிழப்பனை பிரமணப்பனை உழைத்திரணப்பனை முனிவர்க்குரிய வப்பனை வரப்பனை உலகில் தோழ் பெரியப்பன் பேரினாயிரத்துள்ளம் உரிய சொல்மாரை விளம்பத்தி வந்தால் உயராந்துண்டே அறிவப்பனை பிரமணப்பனை உயர்த்தினப்பனை உயர்வக்குரியவப்பனை உலகப்பனை உலகத்தோதரியப்பன் நம்முடைய முன்பு நானே உங்களுக்கு யானும் நோக்கி நம்முடைய முன்பு நானே என்னுடைய தோழி என்னுங்க கேளு கண்ணன் கல்வன் கண்டால் ஏந்திய ரங்கம் நிலவம் கொள்வார் எத்தனை உனையே நானிலக்கிண்ணிலன் கண்டு வந்தேன் நீண்ட பாடத்துள் எழுதான் நம்முடைய சொல்லுவதா எங்கள் நன்குணர்வாக்கம் உணரலாகா சூழலுடைய சுழல்வராதே தொல்லை ஜோதிகளைக்கும் ஜோதிகளைக்குங்கள் சீமாவன் கோவிந்தன் வைகுந்தனன் நன்னு பண்ணி விட்டுட்டு நெல்ல பொன்னமடைய முட்டாது கொண்ட வைகுந்தமம் பார்க்கடலும் அஞ்சனவர் கோமனையோ கரையன பாசங்கள் விட்ட பின்னயன்றி அவனவை തങ്കമേരാൾ ശിവനൻ തങ്കം തന്നെ നിങ്ങളെ നല്ല നന്നണേങ്കി നിലയം തങ്കി ഗ്രഹിക്കൊണ്ട് അത്തവൻ പാദങ്ങൾ മുത്തമിട്ട് கோயில் போய் கண்ணன் தன் நடுவேல் அன்புருகவர் பிரபாவன் சொன்னார் அறையுமோர் பத்திதோடும் நல்லார் ஆறுமோர் தீதியராகி இங்கும் அங்கும் எல்லாம் அத்தவன் பாசங்கள் முத்துவிட்டு கோயில் போல் கண்டன் தன்னை மேல் அன்புரகவன் சொன்னார் இவையமோ சத்தியோடும் நல்லார் ஆறுமோர் தீதியராகி இங்கும் அங்கும் எல்லாம் மாணவர் மாணவர் யாவரு எங்களுடைய நன்மை அறியிலாய் சங்கசக்கர கையவன் என்ப வானவர் தானவர் யாவர எங்களுடைய நன்மை அறிய இயலாத மகளாய் மகள் சங்கசக்கர கையவன் நான்மரனோ இதுரஞ்சாராதே மரணோத்திர வாழ்வில் மூப்பின்னை வாழ்வாய் நாளை நாளை நாளை அடியே நாளை பகம்பத்தி ஓர் முத்தாருமாகி ஆலம்பேரை அன்னவசங்கையும் பொன் கோலக்காடு காணலோத்தாடு கொடிய கோலத்தம் கொடிய மரியாதையினே நிறுவில் மேல் மகிழ்ந்துள்ளார் அன்னே படியார் நீண்டாவியாதவோ என் மன வன்படிகாரை தேர்ந்த என் திருமால் மார்பற்கு என் திரும்புள்ளால் சங்கதுவான் எங்கும் மோரே ஒரு வாழ்வான் ஓரையான் உடனே உன்னேவார் கோலத்திறந்தடிக்கு நின்னேவாற்றிய நீ உன்னவனை பல்லே சோர்களால் யாரும் நின்னதாவியா நேர்களாய திருமால் நான் வேண்டும் நிறையாறு முனிவர்களை கண்டார் விளக்கமில்லா வானவரெல்லாம் எல்லாம் நன்னை கலைந்தானை அவராய மாட மன்னொருகோ ஓராய மறைப்படை கொடுத்து தொழுத்து ஊர்கள் அரங்கின் மல்லரை கொண்டு மாறமேவித கண்களை கலந்தா சேர்வோர் சித்தாயன் திருச்செங்கொன்றூரே திரட்சித்தார் எங்கள் செல்சாகராவது மறுப்பனை கூடுற துரத்து ஊரல் என்பார்மையை சேர்த்து அரங்கின் மல்லரை கொண்டு வானவே வில்லை கண்ணனை படைத்தலை துளைக்க திருமருகேசர் திருச்செங்கன்னூர் திருச்சித்தாரங்க வருகினா ஆதியாவல்ல பெருமான் முன்னவர் விழவர் முழுதுடன் வாழ இணையால் இணையம் பெருமான் திருச்செங்கன்னூர் அடியெல்லாம் சரண்ய பிறவில்லை குலமானம்மா குலகடல் கரந்த கோலமாணிக்கரன் திருச்செங்கொண்டோ திருச்சி தாரையா மெய்மய அடியினை அல்லதோ அதுபுறனாகில அவனை என்றதன்னாவி அமர்ந்தனை இல்லாது அதனால் அவனுடைய இன்னான் மறையோர் வேள்வியல் மனத்தா நலம்பழுதும் வணக்கம் நல்லனே மாற திருத்தெங்கொண்டோரு திரைத்தித்தா எனக்கு நல்ல இமயவர் தந்தையாய் தன்னை தனக்குவின் தன் தன்மை அறிவறியானே கடங்கடல் வள்ளியம்மானை மஞ்சுகள் மயிலும் தாரமப்பார்வார் கடற்கொள் என்மாட திருச்செங்கொன்னூரே திரைச்சித்தாரருள் கண்டு திருச்சித்தாரருள் கண்ட அத்திருமணி அண்ண செவ்வாயும் செவ்வடியும் செய்யகைய செய்ய சிந்தை சிந்தை

Ahora எப்படி எங்கள் திருச்செங்குந்தூரில் திருச்சி தார் அமர்ந்தனாரே அவர் கருணமானே அமர்ந்தனே திருச்செங்கண்ணூரில் திருச்சி தார் தங்களையானே நான் முகடை அமர்ந்தேன் மலர்களை படைத்தமாயோரன் சொன்னாயிரத்துணிப்பக்கம் வாழை மேலே அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கோயில் வாழை கண்ணலை முதல் திருந்தல் உண்டவன் மாடை மாடனான் வளர்ந்ததன் மலர்மிதை படைத்தமாயோட சொன்னாய சோதிச்சு ஒரு நாள் காணவாராய உடையன் கண்ணா கண்கையால் துயகைய மலர்களால் ஒரு நாள் அடியே இறங்கி ஒரு நாள் நீ

நின் தொடர்கள் வடிவங்கணிவாய தேனே பவத்தங்கள பங்கன் சுந்தரிரண்டவாய் பங்காமியில் போல எந்தாய் சொல்ல மாட்டேனடிய உன் துலங்குதோடு திருப்பாத எல்லையில் தேனாயிரு இரண்டு மாறு உள்ளே உபாயம் என்ன ஆயுள் மல்லனாக கொடுத்துள்ளார் மானேல் கொண்டல் வண்ணூத்தா வினையன் கண்ணா கண்ணா என் அண்டவாரா என் அன்னை அழக்கூ பிட்டை தகேலான் ஒரு நாள் வந்ததோ உன்மையன் தாயமலருக்கு முந்து வந்து நான் உத்தரவதை என்ன மந்திரமாய பெருமான இவத்துலங்கம் கண்டுகோள் இரண்டரின் பெருமாயா உன்னை எங்கே வாங்கே நின்றுராயம்மான் தன்னை யான் என்று அங்கே தாழ்ந்து விற்கொண்டால் அந்த குருகோற்றுலகோகள் இவையும் பக்கம் வல்லார்கள் இங்கே நாளை பிறப்பேவகிழ்வார் எல்லையும் காவேராங்கே நின்றுராயம்மான் தன்னை யான் அங்கேதான் முகற்கொடால் அந்த நமக்கே வந்து செல்வர்கள் வா திருவருளாறு திருக்கரைத்தாறு நல்லவர்கள் நமக்கே தந்தோர்கள் செல்வர்கள் திருக்கணித்தான என்னுடைய சிந்தைய உரை கொலைத்துள்ளே உரையம்பிரான் உரைக்கடா வாலிபுரை மூவர் உலகந்து உள்ளந்தோர்ந்து வேதானத்தை மறுவிடுகின்ற மாயப்பிரான் எனவர நேசத்தினால் கோயில் கொண்டான் அதனோடு தெய்வமெல்லாம் கோயில் கொண்டான் மாய்த்தவம்மான் மதுசூதனம்மான் தந்திரை கரித்தானத்தை ஏத்தனில்லா உள்ளத்தை கோவிந்த மண்ணின் முழுவ அளந்தவந்தா மணிவர்தா தலை சிறந்தங்க மாநிலங்கள் முத்துவம்மாயப்படிகள் தலை சிறந்தங்க மாயத்தினால் மண்ணில் திறந்தார் திருக்கரைத்தானத்துள் ஆயர்கனிபதி அற்புத நாராயணன் அரிபாவன நிற்பதுமே இருப்பதன் நான் பரன் नरे अर्पगचोरे तिरुकरितारे तिरुकरितारे ஆயிரத்தி பத்து வேலவை தன் முன்னடைக்கு என்ன அரித்து தலைத்தார் பலனா தன்மனைக்கு என்ன அழைத்து தலைத்தோர் பல நாள் அழைத்து கண்டு கொண்டு எனவே அடைந்தார் திருந்தாவோரை வரை தேர்ந்தரமன்றி அருள் செய்த அருள் இருந்தான மீத்திருந்தான் என்ன வஞ்சத்து ஆயனவருக்கு அரியேறு என

தண்ணீர் முன் இணையாளம் பிரானார் செய்வார்கள் சுழந்து தன் நின்னவண்ண நின்னவண்ண நின்ன மாலை மயத்தில் கொண்டு மன்னவன் எனது நம்பரனை திருநாளை அடிச்சேர்வை பண்குருகோத்திரோ இப்பத்தன் ஜன்மம்மிடா தேந்தரனோ சிவலோக்கு தன் கண்கள் சிவராம்பரம்பரை திருநாளை அடிச்சேர்வகை வன்குருத்தன் தன் கண்கள் சிவந்தே சிவந்தே வாயன் வாயம் சிவந்து கழிந்து உள்ளே பெண்பெருகு விலகமாக கொண்டார் முடியான் வாயம் சிவந்து கழிந்து உள்ளேவென்பர் இலகுதொடரழகு விலகமகளவும் படியே உள்ளுரைச்சல் படிய நல்லன் அவனது உரை பொருட்டு என் உணர்வு நேரத்திலே அது அவனதின் உணர்வை பெறவும் தினவேறி யானும் தானாய் ஒளிந்தானும் தானாய் ஒளிந்தானே யாரும் திறப்பெம்மன்னாரே ஆனும் திறனும் திறமனமாகி பனைத்ததனி மிளையும் பாலும் கண்ணலையும் அவனைவாகி தித்தித்து என் ஊரில் உயிர் உணர்ந்தேன் என்ன வண்ண உணர்ந்தேன் உணர்ந்தேனுக்கு அதனந்த கண்ணு குணராகாது உடந்து நெருங்காய் வரம்

இதுவே தான் இன்பத்தின் இன்பம் தான் அது சேராது இதுவே வீடு இன்பம் என்று இத்தாரி தாரி தாரி தாரி தாரின்னு இல்லத்தாரும் புறத்தாரும் வைத்து ஆங்களில் முயங்க தாம் அங்குள்ள கூட கூடித்தாயில் நல்லுரை கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையில் கூடினாள் ஆடல் பறவை ஒரு எதிர்வன் ஒரு வரவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரையினார் വളരും തുടരമിരളും തിരളും മരുളുമായിട്ട് തിരുന്തിരം മംഗളടുക്ക് ഓരായിരത്തൊഴിൽ പത്താൽ അരുളയുടെ കീഴൊക്കെ നമ്മന്നൽ കരുമാരുമായിട്ട് തൻ തിരുന്തിരം മംഗളടുക്ക് അരുളിരുത്തമാണ് അയാളാ ഗുരുളപ്പെട്ട ഓരായിരത്തൊഴിൽ പത്താൽ

புலியோர் அறிவாயன் பேரன் பேசிகள் அன்னமீரக்கன் செய்யக்கன் செய்ய அனைவரின் மேலுடன் ஞாயிறு அன்னையும் பல்குடர்களும் பொருள் நீ கடல் நீ விளப்ப சிலைங்கடிலால் முதல் குருமலையே

ஆடையுடைய என்பதை கணிப்ப நினைய நேர்மையதன் நினைக்கிறது நின்று நினைக்க அப்பன் திருவரன் நிறக்கண்ணவிரா திருவருடன் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருவருடன் மல்லடன் செல்வன் கண்ணன் காலைந்தால் இம்மளவரவன் என்று செல்வ மடமணி மலவாணர் தந்தை புலையோர் பரவரவனால் பரவாரே நிலக்கண் நபிரான் கோலக்குடாங்கள் ஒட்டநாட்டு திருப்பொழியோர் பின்னமாய பிராதேவருளாம் இவன் நாயகன் தன் நடுமை நேர்பட்ட தொண்டர் நேர்பட்டார் நெடுமாட்ட நாயகந்தன் நடுமை நேரப்பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் அவனை கருகமன் ஜெயித்து அவனை கருதவன் திருப்பி அருமா திருப்பதி கைகள் தானே தானே யானால நிலையா திருமாமேனி நிமித்த என் சொந்த பரந்தாமரை கந்தருக்கு புகழி அவரடியா திருமாமணிகராய் விழுந்த பவமளவாய் செந்தாமரை கண்ணனம்மாய் புலங்கள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபாட்டோடு மாயங்கோட சுழிபத்தோடும் குழத்தோடு வெள்ளத்து எண்பத்திருந்தாடே பிறந்து தஞ்சேரியாகத்து வழிபாட்டோடும் கவியோடம் நுகர்ச்சிருமாமோ உலகு புகச்சம் முகத்தொழில் பட்ட பொன்னாளிக்கையன் உயிரெல்லாம் அகத்தொன்றும் பொற்பாவன் பெரிய தந்தாலும் தோளும் முடிகள சமனிலாத பலமல கற்போ கற்பக காவு நிலமன்னாயத்தேன் கோலமுடைய மணிவரோ செய்யும் சதுர்மூர்த்தி அகலாம் பூக்கள் வேணுதான் குரு பொன்னாரிக்கு அடியார் அடியார் அடியார் கோக்கள் அவர்க்கு செல்லும் நல்ல கோட்பாடுகள் மூன்று அந்தன் குரு இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பலத்தாய் மனைவார்கள் கொண்ட வேண்டும் பார்ப்பலகங்கள் தான் நிறைந்த அல்லிக்க மலக்கண்ணனை அந்தன் குரு புகழ் வேம்பத்தமல்லாகல் நல்லவர்த்தால் பல்லாண்டு

பிள்ளை மாதக வாழ் வாழ்வன்